இல்லை நன்கடற் கண்பதென்கனி ஏலம் ஏழு நற்குடவி பங்கனி கல்லை வெண்கனி ஆக்கும் விச்சை கொண்டு என்னை நின்கழற் கண்பனாக்கினாய் வாற்றாமைதான் அவரை வருத்தி இருக்கு அல்லவா இல்லை நின்கழற்கு அன்பது உன்னிடத்துல அன்புங்கிறது எனக்கு இல்லப்பா இருந்தா நான் ஏன் இப்படி பிரிந்திருக்கணும் பிரிய மாட்டேன் என்கனி இல்லை நின்கழற்கு அன்பு என்கனின்னா என்னிடத்தில் அர்த்தம் என்னிடத்தில் நின் கடற்கு அன்பு இல்லை இல்லவே இல்லை ஆனா நீ யார் ஏலம் ஏழு நற்குடலி பங்கனி அருமை ஏலம் ஏழு நற்குடலி பங்கனி இந்த ஏலம் எப்படி இருக்கும் நல்ல வாசனையா இருக்கும் அது மாதிரி நம்முடைய அம்மையினுடைய கூந்தல் எப்படி இருக்கும்னு கேட்டா அந்த அந்த அந்த காத்துல அப்படியே அந்த கூந்தல் இருந்து மனம் வந்ததுன்னா இருக்கையா ஏதோ ஏலக்கா வாசனை அடிக்குது என்று சொல்லுவாங்களாம் அப்புறம் போய் பார்த்தாதான் இங்க யாரும் ஏலக்காய் எடுத்துட்டு போலியன்னாரு பின்ன எப்படி ஏல வாசந்திக்கினார் ஆ நம்ம அம்மா கூந்தல இருந்து அந்த காற்று வருது பாரு அது அந்த மாதிரி நறுமணமா இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கிற ஏலவாறு குழலி என்று எங்க பேரு எங்க இருக்குது காஞ்சிபுரத்தில் ஏலவாறு குழலி மட்டுவார் குடலி திருச்சிராப்பள்ளி அம்மாவுடைய கூந்தல் எப்படி இருக்குமா நிறைய மலர் அண்டலந்த மலர் வச்சுக்கிறதுனால இப்பெல்லாம் நம்ம கிமுல பிரிச்ச போகுதான் கிபியில வச்சுக்கிறோம் ஆமா பூஜைக்கு அப்படிதான் பயன்படுத்துறோம் என்ன பண்றது நம்ம தலையெழுத்து நாளை காலையில பூஜைன்னா இன்னைக்கு பூ வாங்கிக்கிறோம் அது அநியமா முந்தா நாள் பறிச்சதா இருக்கும் அது விற்காததா இருக்கும் அது இவன் பூ கொடுன்னு சொன்ன உடனே நம்ம வேற எங்கேயாவது பார்த்தோம்னா அந்த கீமுவில் பறித்த பூ தான் கட்டி வரும் நல்லவன் அது மறுநாள் காலையில் பார்த்தோம்னா ஒரே கண்டங்கரைன்னு இருக்குது என்னமோ இதெல்லாம் கண்டு பெருமான் அருள் தான் அதற்காகத்தான் நாமே பறிக்கணும்லாம் சொன்னாங்க என்ன பண்ணுறது அப்படி பறித்த ஒரு காலம் இருந்தது ரெண்டாவது அவரவர்களுக்கு கொல்லைப்புறம் இருந்தது ரெண்டு பூச்செடி வைக்கிறதுக்கு இடம் இருந்தது இப்பதான் மூணாவது மாடியிலேயே இருக்கிறோமே பூவாவது ஒரு செடி வைக்கிறதாவது சிவ சிவ இனிமேலாம் பூச்செடின்னு சொன்ன ஐசி இது என்ன பூச்செடி பூச்செடிங்க இது இந்த பூ வைக்கிறீங்களே அது ஒரு செடியில இருந்து வருது ஐசி செடியில இருந்து வருதா பின்ன என்ன மரத்துல இருந்தா இது கல்லுல இருந்தா வருது அப்படி போட போற காலம் என்ன பண்றது ஆதலால் அந்த மலர் பறித்துட்டுன்னா ரொம்ப அருமையாக அந்த மலர் பறிப்பதுன்னா அந்த நேரா போய் பறித்து வருவது இருக்குதே அதற்கு புண்ணியம் இருக்கணும் நமக்கு அந்த எல்லையும் இருக்கணும் புள்ள பூ வச்சிருக்கணும் அதனால ஏலவாறு குடலி ஏல ஏலம் அந்த ஏலத்தினுடைய நரநாற்றம் எப்படி இருக்கோ அந்த நரநாற்றம் பொருந்தி இருக்கும்படியான வாசனை இருக்கணும் ஏன்னா தினமும் தலையும் வந்து குளிப்பாங்க தீவளி தீவளி குளிக்கிறது இல்லை தலையை நினைச்சா ஜன்னி பிறந்துடும் கிடையாது தலையை நினைச்சா ஒன்றும் பண்ணாது ஆனால் தொடக்கத்திலிருந்தே இந்த பழக்கம் வந்திருக்கணும் நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு யாரும் இங்கே பெண்பாளர் அதிகம் இல்லை என்று சொல்றேன் ஆண்பால கூட நல்லா கூந்தல்லாம் வச்சிருந்தவங்க இருக்காங்க இறங்கின உடனே தலையை முழுகணும் முழுகி நல்ல தலையை தேய்ச்சி விட்டுணும் இங்க இருக்கிற வெப்பம் கீழே இறங்கிடணும் ஒன்னு நீர் கொள்ளாத ஜன்னி பிறகு ஒன்போட குளிச்சு விட்டு இப்படியே அப்புறம் பில் பார்த்துட்டு அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு பொத்துன்னு நினைச்சோம்னா இங்க இருக்கிற வெப்பமெல்லாம் இங்க ஏறிடும் அப்புறம் தான் தும்மல் இருமல் போக்குவரத்து தும்மலோட அன்புயர் தோன்றினும் அம்மலர் அடியலால் அரற்றாதன்னா அதுக்கே பாடிட்டா இருப்பாவும் இந்த தும்மல் வந்தாலாம நீங்க எல்லையற்ற தும்மல் வந்துருச்சுங்க அது ஒரு பெரிய நோய் தான் அதுவே ஞானசம்பந்த பெருமான் என்ன சுவாமி எனக்கு அடிக்கடி இந்த தும்மல் வருதுன்னார் அடா அடாடா தும்மலோட அருந்துயர் தோன்றினும் அம்மலர் அடியலால் என்ன நான் இங்கே எனக்கு தும்மல் வந்தால் கூட பெரும்பான் மேலே இந்த இந்த இந்த மூக்கனுடைய அந்த சளியினுடைய இது மேலே படப்படாது அதனால இப்படி இப்படி வச்சுக்கிடுவேன் ஆனால் தும்மலோட இருந்து தோன்றினும் ஆனா அம்மலர் அடியலால் அறத்தாது என்ன அப்படி தப்பி தேடி வந்துட்டா கூட இடையில சிவ வழிபாடு வந்துகிட்டு இருக்குது தும்மல் வந்துகிட்டே இருந்துன்னா கூட நடுப்புற சிவ வழிபாட்டை நிறுத்தப்படுத்த நிறுத்தப்படுத்தக்கூடாது அதுக்காக நம்ம மூக்கு இதையும் அங்க போய் திருவடியில வைக்கப்படாது அதனால் அப்படி வச்சுக்கிட்டு ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி என்று தும்மலோடு அருந்துயர் தோன்றினும் அம்மலரடியலால் என்ன கைமல்க வரிசலை கனி ஒன்றினால் உம்மதிரில முடிந்தவனி இதுவோ இவை ஆடுமாறு இவதொன்றுமைக்கிலேயே அது ஓவனது நருளாவன துறையிறங்க இப்படி எல்லாம் அந்த வருத்தம் அந்த இருக்கிறதுல அது போல தும்மல் கூட சொன்னார் எனவே இங்க எந்த பாட்டு ஏலம் ஏழு நற்குடலி பங்கனி அதனால விடாமல் நம்ம நீராடுகின்ற பொழுது தலையும் வந்து குளிச்சுட்டா ஒன்னும் தலையில வந்து இந்த வேர்வையோ மற்றவோ இருக்காது வேர்வை மற்றவை இல்லையானால் பேன் மற்றது இருக்காது தீய நாற்றமும் இருக்காது அருமையா இருக்கு அதனாலதான் ரொம்ப அருமையா சொல்கின்ற பொழுது அந்த குளத்துல நீராடுகின்ற பொழுதெல்லாம் கூட ரொம்ப அருமையா கீழே இறங்கி அருமையா குளிச்சிடலாம் உடம்பெல்லாம் தலையெல்லாம் நினைத்தாரலாம் அதனால அப்படி வந்தது ஏலம் ஏலம் என்ன சொன்னோம் ஆமா ஏலம் ஏலும் நற்குடல் ஏலும்னா பொருந்திருக்கும்படியான பொருள் இந்த ஏலத்தினுடைய நறுநாற்றம் பொருந்திருக்கும்படியான கூந்தல் அதான் ஏலவாறு குடலி நம்முடைய திருமுறையில் ஏலவாறு குழலி தான் இடம்பெற்றிருக்கு காமாட்சி அம்மன் இடம்பெற்றிருக்க இல்லை இல்லை கொஞ்சம் காலத்தால் பிந்தியது சொன்ன அந்த தமிழாசிரியர் எதை எடுத்தாலும் வம்பு பண்ணுவாங்க உண்மையை சொல்லாம என்னதான் பண்றது இன்னைக்கு இருக்கிற மூவர் அடங்கல் முறையில் பதிப்பில் போட்டிருக்கு ஏகாம்பரநாதர் இறைவனுடைய பெயர் அதே போல கச்சபேசர் ஏவனுடைய பெயர் சொல்லிட்டு எல்லா கோவிலும் இருக்கிற அம்மை அம்பாளின் பெயர் காமாட்சி எழுதியிருக்குது அடங்கல் முறையில அபத்தம் அல்ல அபத்தம் அல்ல எல்லா கோவில் இருக்கிற அம்மன் பெயர் காமாட்சிய அம்மனே இல்லையே வழக்கடத்தீஸ்வரர் கோயில் அம்மனே இல்லையே இருக்க அதுக்கெல்லாம் காமாட்சின்னு பேர ஏகாமரநாதர் கோயில் இருக்கிற பெருமாட்டிக்கு என்ன பேர் ஏலவார் குடலி அதெல்லாம் பேர் அடங்கல் முறையில் இருக்குது காஞ்சிபுரத்தில் இருக்கிற எல்லா பெருமாட்டியினுடைய கோவில் தான் பேரும் காஞ்சி காம காமாட்சி அம்மன் தான் ஏன்னா இவங்ககிட்ட அவ்வளோதான் தெரிஞ்சது எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மான ஒன்று தான் முடிஞ்சு போச்சு இல்லைங்களா அதனால இந்த பாட்டு எங்களுக்கு இந்த பையனோட பழகிறதுனால கல்லூரி கல்லூரியினால வந்த வினை இது நான் எலிமெண்ட் ஸ்கூல்ல இருந்தா இந்த வரியே வராது சின்ன பிள்ளைகள் அதுக்கு இருந்து இந்த மாதிரி பாட்டுலாம் இது எதேன்னு சொல்லும் போது எங்கிட்ட இருப்பதெல்லாம் அப்படிமா அப்ப ரெண்டு சூத்திரத்தை துணி சொன்னோம் ஆமா அப்ப எதிர ஒரு திருவாசத்தை துணி சொன்னோம் என்ன பண்றது அடல்ட் இல்ல என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிதானே வருது அது சொல்லணுமில்ல நீங்க யாரையும் குறிப்பேன் இல்லை கற்பனை நீங்க எல்லாம் சாந்தமான பிள்ளைகள் அதனால மேலும் எல்லாருக்கும் இந்த இளமைக்காக கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை தானே இருக்கேன் அதுல ஒன்றும் தப்பும் இல்லை எனவே ஏலம் ஏலம் ஏழுநர் குடலி பங்கனி கல்லை ஆனா நீங்க பாருங்க இந்த ஏலவார் கோயில் கூட எங்க இருக்குது நீங்க பெருமான் மாதிரி ஏகாம்பரநாதர் மாதிரி சிலையாகவா இருக்கு செப்பு திருமீனில் தான் இருக்கு செப்பு திருமணி தான் இருக்கு எங்க தனியா அம்மையினுடைய கோயில் எங்க இருக்குது இல்லையே ஏகாம்பரநாதர் போறோம் உள்ள உள்ள போய் வளமெல்லாம் வர்றோம் வந்தா அப்படியே நேரம் வந்தா மாம் மா மாவடிவின் கீழ் இருக்காங்க மாவடிவின் கீழ் இருக்கும் போது அந்த அம்மையோட ஒரு இருக்கு அம்மையா படமாக இருக்குது அந்த மாமரத்து அடியில ஆனா ஏகாம்பரநாதர் தனியா இருக்காரு சரி தனியா ஒரு அம்மையனுடைய கோயில் இருக்கா இல்ல அப்படியே நம்ம வந்து சொன்னா அது மேல அருமையா செப்பு திருமீன்ல ஏலவார் குழலி அது பக்கத்துலதான் காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி போற்றி முருகப்பெருமானுடைய திருவுருவம் அல்ல ஏலவாறு குழல் என்பது அந்த மேடையில செப்பு திருமேனி வடிவில் தான் இருக்கு அது எழுதியிருக்கும் ஏலவாறு குழலி என்று அதனால காமாட்சியம்மன் கோவில் இருக்குது தனியா கோவில் இருக்குது ஆனா அங்க இருக்கிற எல்லா இறைவருக்கும் இறைவருடைய அம்மையின் பெயர் காமாட்சி என்பது அல்ல அல்ல சரி <clears throat> ஏலம் ஏழு நற்குடலி பங்கனி கல்லை மென்கனி ஆக்கும் விச்சை கொண்டு என்னை கண்பனாக்கினாய் அப்படி இருக்கும்போது சுவாமி உங்களுடைய பொண்ணு பக்குவம் இல்லை க பக்குவம் இல்லாத பொழுது எப்படி பெருமான் திருப்பரந்தில் உங்களை ஆட்கொண்டார் அடியனுக்கு அதான் புலப்படலை அவருடைய கருணை அப்படின்னார் இருக்கட்டும் சாமி எப்படிப்பட்ட கருணைனார் என்ன நல்ல பாறாங்கல்லு அது உருண்டு கிடக்குது அதை எடுத்து கொடுத்தேன் ஏய் இது அப்படியே அழகான மாங்கனி ஆக்குகிறேன் என்று சொன்னா எப்படியோ அது போலத்தான் என்னை ஆண்டவன் என்ன இது என்னது கா பாறாங்க நெஞ்ச கனகல் நெஞ்ச கனகல் இந்த கல்லா இருக்கிற இந்த வாத ஊர்காரர வாத ஊர் ஆணை என்ன செய்யற இதையும் கனியாக்கலாம் என்று கருதி செய்துட்டான் கல்லை மென்கனி ஆக்கும் விச்சை கொண்டு இங்கே கல்லை மென்கனி ஆக்கும் விச்சை குண்டுன்னு படிக்கணும் சில சமயங்கள் அந்த விச்சைன்னு வீணா இருக்கு அது உடம்படுமையா இருந்து இச்சைன்னு படிக்கிற இடமும் இருக்கு இடம் படிக்கிறது அந்த இலக்கணத்தை சொல்லிட்டு இங்க இச்சை கொண்டுன்னு படிக்கக்கூடாது விச்சை கொண்டு இச்சைன்னா என்ன விச்சைன்னா என்ன விச்சைன்னா கலை வித்தை வித்தைன்னு சொல்லுமே அது இச்சைன விருப்பம்னு அர்த்தம் அதனால ஒரு கல்லை வந்து கனியாக ஆக்கணும்னா என்னது அது வித்தை அதான் விச்சை என்று சொல்லணும் கல்லை மென்கனி ஆக்கும் விச்சை கொண்டு பெருமானை நான் உண்மையான அடியவன் அல்லன்னு திருவுள்ளத்துக்கு தெரியாதா தெரியும் இருந்து இது கல்லுதான் போறான் கனியை ஆக்கி விடுவோம் கனியை ஆக்கி போவோம் தொலைச்சு போறான் என்று இந்த கல்லை கனியாக்கி விடலாம் என்று நினைத்துத்தான் செஞ்சப்பா அந்த வித்தை உங்கள்கிட்ட இருக்குது அதனால கல்லை மென்கனி ஆக்கும் விச்சை கொண்டு என்னை நின்காடற்கண்பனாக்கினாய் என்னை நின்காடற்கண்பனாக்கினாய் அப்ப நல்ல பாறாங்கல்ல வந்து கனியாக ஆக்குவதற்குரிய அந்த வித்தை நீ வைத்திருப்பதனால என்னை நீ அன்பனாக ஆக்கினாய் வேற ஒண்ணும் இல்லப்பா எல்லை இல்லை நின் கருணை உன்னுடைய கருணையை நினைச்சோம்னா எல்லையே இல்லைப்பா இவ்வளவு பெரிய கருணை இங்க ஆனந்தாதிதான் இங்க ஆனந்தாதிதான் உன்னுடைய கருணை அவ்வளவு பெருந்த கருணை செய்யவும் முடியும் உன்னால கல்லைய கனியாக நிறைய குதிரை செய்யலையா நரகரை தேவு செய்யலையா நீ எதை எதை செய்ய முடியாது எல்லாம் செய்ய அதனால அங்கே எல்ல இல்லை நின் கருணை எம்பீரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் வல்லையே ஒரு அருமைப்பாடு ஒரு அருமைப்பாடு ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் சிவசிவ ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் இருக்குது ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அருமையானது ஆனா இதை நம்ம செய்யப்படாது சொல்றேன் அவருடைய கருணைக்கு இப்போ நம்ம இந்த குமரன் கோயில் இருக்கு குமரன் கோயில் இருக்கு இங்க உள்ள இருக்கு இங்க வளம் வரலாம் வளம் வரலாம் ஆனா வளம் வரணும்னு நினைச்சு நம்ம வரல என்ன பண்ணணும்னு கேட்டா இங்க இப்படி நிக்கிறோம்னு வச்சுங்க என்ன இந்த எப்ப இப்ப தொடங்குவாங்களா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆக மாட்டிருக்கு அப்படியா சரி சரி சரிப்பா கொஞ்சம் காத்தாட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விட்டுட்டு இங்க போறது விட்டு காத்தாட அப்படி போனோமா பார்த்துட்டு நல்ல சின்ன கோயில் அல்லவா நல்லா இது கேட்டிருக்காங்க நல்லா பாவனும் உள்ள யாரும் கரை கடை வைக்க முடியாது நல்லா இதெல்லாம் கட்டணம்லாம் நல்லா கட்டி போட்டிருக்காங்க அப்படியா அது இருக்கு அப்புறம் நம்ம ஊர்ல என்ன பண்ணா என்ன செய்தி என்ன பேசிட்டு அப்படியே இவங்க என்னென்ன காத்து வாங்க போனவங்க அப்படியே போயிட்டு அப்படி திரும்பி அப்படின்னு வந்தவொடனே சரி சரி மணியாக்கி தொடங்கிட போறாங்க இப்படி வந்துட்டீங்கன்னா நீங்க உண்மையாகவே போய் வளம் வர போகல நீங்க என்ன ஏதோ காத்து வாங்க போல அப்படி பார்த்துட்டு அவர் பேசிக்கிட்டே என்ன நம்ம வீட்டுக்கு அதெல்லாம் பேசிட்டு சரி சரி தொடங்கிடுவோம் வந்துட்ட பெருமான் என்ன கணக்கு பண்றான் ஆஹா இந்த ஆன்மா என்று தன்னை வளம் வந்தது என்று கருதுவானா சிவ சிவ வளம் ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் நான் எதோ நினைச்சுக்கிட்டு நான் எதை செஞ்சாலும் கூட அதெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டா பல்லையே அது உன்னுடைய திருவடிக்கென்று கருதுகின்ற கருணை உண்டு நீங்க சாதாரணமா ரெண்டு கையில ஒரு பூ இருந்துன்னு வச்சுங்க இது ஏதியா ஒரு ரோஜா பூ ரொம்ப நாளா கிடக்குதாட்டு இருக்குது இங்க கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வாரிகிரி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்காது நம்ம கையே என்ன அது இப்படியே ரெண்டு இப்படி போறோம் அப்படியே போய் ஒண்ணு வேற ஏதாவது பேசிட்டு இருப்பேன் நீங்க போனீங்களா குறிச்சிக்கவே அப்புறங்க அப்புறம் போயிட்டு அப்படியே உளுந்தூர்பேட்டை போயிட்டு வந்தேன் அது முந்தா நாள போறேன் நீங்க நேத்தான் போக முடிஞ்சது என்ன இங்க பூ தீர்ந்துருக்கும் பெருமான் என்ன பண்றான் இருநிலனாய் தீயாகி நீருமாகி இருப்போன் இந்த இங்க இருக்கிற நிலமாவும் இருக்கிறான் என்னமோ இந்த ஆன்மா மலரை ஒவ்வொன்னா பிச்சு அர்ச்சனை பண்ணா அப்படின்னு ஆண்டவன் நிற்பானா ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் அதுக்காக இந்த மாதிரி ஆரம்பிச்சிடக்கூடாது நம்ம அப்ப ஏன் நான் பஸ்ல போனாலும் ட்ரெயின்ல போனாலும் அப்ப ஏது உண்டு ஏது செய்யினாலும் பெரும்பாலும் வளம் வந்தது தானே அவ்வளவு கருணையை குறித்தாரே தவிர எப்படி செய்யணும் அப்ப பெருமானை திருவாசகத்தை திருப்புக சிந்தனை நின் நாயினேந்தன் கண்ணினின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி அப்படி வழிபடணும் அப்படி வழிபடணும் வழிபாடனும் அப்படிதான் செய்யணும் இப்படி பெருமான் வான்கருணை செய்ததாக சொல்லுகிறார் ஏன் இந்த மாதிரி செஞ்சாலுடைய என்னதான் நான் வந்து நீ என்ன பிரகாரம் வந்தவனாவோ நம்ம மலர் பழிச்சு ஆண்டவனை உன்னை அடிச்சதாவோ கிடையாது இப்படி நான் எங்கேயோ போடுறத போட்டது நீ என்ன பண்ணு அதை நான் எனக்கு செஞ்ச மாதிரி நீ இப்படி இதுங்கிறத சொல்ற அது எனக்கு செஞ்ச மாதிரி சரி அதனால அப்படி இருக்கும்போது இப்ப கோயில்ல முன்னால ஒரு தூசி கிடதுன்னு வச்சுக்க அது ஏன்னா கோபுரத்துல வந்து தூசி கிடக்குதா சரி சரி சரி அது சும்மா கையால் அப்படி தள்ளுதா அப்படின்னா ஆஹா அழகிட்டு மெழுக்கும் இட்டு பால் சிந்தி போச்சு பால் சிந்தனை எல்லாம் மேய்ச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா அது அப்படியே மேய்துட்ட அடாராடா திருக்கோவில்ல அழகிட்டு மெழுக்கும் இட்டு என்று கருதுவானாம் பெருமானம் இந்த ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் வல்லையே நான் ஏதோ நினைத்து ஏதோ செய்தால் கூட அவற்றையெல்லாம் உன் திருவடிக்கென்று ஏற்றுக்கொண்டாய் இல்லையானா இந்த இந்த இந்த கடையனே நீ ஆட்கொண்டிருக்க முடியாதுப்பா என்று அவர் சொல்வாரானா நாமெல்லாம் எந்த சொல்லல சொல்றதுன்னு தெரியல இல்லை இப்படிப்பட்ட ஞானியே இந்த சொல்லால் சொன்னா நாம என்ன பண்றது எந்த சொல்ல சொல்றது அதனாலதான் நம்ம ஒன்றும் சொல்லாம இருந்துட்டோம் ஆமா எதை கொண்டு சொல்றது இவ்வளவு பெரிய ஞானிகள் இப்படி சொன்னால் நாம என்ன சொல்றது அதனால என்ன தெரியுதுன்னா நாம சொல்ல வேண்டியது அவங்க தம்மையில ஏத்துக்கிட்டு சொல்லிட்டாங்க எனவே இதே இதே சொல்ல வேண்டியதுதான் இதுதான் சொல்லணும் வேற எங்க நமக்கு புதுசா தெரிய போகுது நாம் சொல்ல வேண்டியதை அவர்கள் தன் மீது ஏற்றி கொண்டு சொல்லிவிட்டார்கள் எனவே நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அது நாம பேச நினைப்பதெல்லாம் பெருமான் மணிவாசன் பேசிட்டார் எனவே நாம் திருவாசகத்தோடு நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் சிவ சிவ யாரு இளைஞர்கள் இப்படி பார்த்ததுனால வந்தது உங்களாலதான் வந்தது அப்ப திருவாசகத்தோடு நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் எனவே இப்படியாக நமக்கு சொல்றேன் ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் வல்லையே எனக்கு இன்னும் உண்கடல் காட்டி மீட்கவும் மறிவில் வானனியும் உன் கடலை வந்து திருவடியவே நீ காட்டின எங்கே திருப்பெருந்துறையில காட்டின அந்த திருப்பெருந்தனுடைய திரு இணையார் திருவடி என் மேல் வைத்தலுமே இந்த திருவடியை படணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேண்டுனார் ஆனா உரிய இடத்துல தரல வேற இடத்துல தான் தந்தார் யாருக்க திருவடி என்று கேட்டார் உரிய இடத்துல கேட்ட இடத்துல தரல அப்பர் சுவாமி கேட்ட இடம் எது சிவசிவ முற்றம் எங்கே திருவடி தீட்சை கிடைச்சது நல்லூர்ல கிடைச்சது கேட்டேன் திருநாவத்து நல்லூருக்கு வாப்பான்ட்டார் இன்னொன்னுக்கு கேட்கவே இல்லை ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் அது யார் இருக்கு பாத்தீங்களா கேட்கவே இல்லை இது அப்பர் சுவாமியில் இடமாச்சே திருவ திருவதியை விரட்டானமாச்சேன்னு பார்த்தது திருவதியில அப்பர் சுவாமிகள் கால்பட்ட இடத்துல நாம மெதிக்கலாமா சிவசிவ திருநாவுக்கரசர் திருவடிப்பட்ட இடத்துல திலகவதியாருடைய திருவடிப்பட்ட இடத்துல நான் இந்த கால் மெதிக்கிறத சி பின்னப்ப உள்ள போகக்கூடாதுப்பா பின்ன என்ன பண்ண இங்க ஒரு மடம் இருக்குதப்பா ரெண்டு பரலாங்கல அந்த மடத்துல படுத்து கொண்டு சித்தவட மரம் இது போய் படுக்குது படுக்கும்போது என்ன ஆச்சு ராத்திரி ஒன்பது மணிக்கெல்லாம் படுத்துட்டு ஒன்பதரைக்கெல்லாம் கண்ணை சிந்துச்சு எனக்குமே எப்போ உடனே படுத்த உடனே தூக்கம் வருதோ அங்க உடம்பு நல்லா இருக்கு உள்ளமும் நல்லா இருக்குன்னு அர்த்தம் போன உடனே தூக்கம் வராம பன்னெண்டு மணி தெரியும் ரெண்டு மணி தெரியும்னு சொன்னா உடம்போ அல்லது உள்ளமோ ரெண்டும் தகராறுன்னு அர்த்தம் ஆமா நல்ல உடம்பு நல்ல உள்ளமா இருந்ததுன்னா படுத்த தூக்கம் எந்த சிந்தனை எங்களில் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் சூரியன் கிழக்க வச்சு வடக்க வச்சானா டெக்க வச்சு மடக்கு நேர்க்க போனப்பா தள்ளப்பா நமக்கு என்ன அப்படின்னு அப்படி இருக்கிற உணர்ச்சி உடையவர்களுக்கு தூக்கம் விரைவில் வந்துடும் ஆயிரம் கவலை ஆயிரம் குமுறல் இருந்தேன்னு சொன்னேன் தூக்கமே வராது அதெல்லாம் சுந்தரருக்கு என்ன தூக்கம் வர்றதுக்கு கிழமை அருமையா போய் போய் படுத்துட்டு தூங்குச்சு மணி ஒன்பது ஒன்பதரை ஒன்பதரை மணிக்கு பெருமான் பார்த்தார் ஏன் சரி இது ஒரு கேள்வி கேட்கறது அடுத்த மாசம் தான் சொல்றது இப்ப இப்ப சொல்லிவிடுறேன் இனி ஒரு கேள்வி இதனால வரும் இந்த கேள்விக்கு விட அடுத்த மாசம் தான் சிவ சிவ பாருங்க இப்ப என்ன பண்ணுச்சு படுத்துட்டு நல்லா தூங்குது மணி ஒன்பதரை ஒன்பதுக்கு படுத்துட்டு ஒன்பதரைக்கெல்லாம் ஒன்பதரை மணிக்கு பெருமானி ஒரு கிழவேடம் தோண்டி அப்ப இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கிடையாது இந்த நம்ம கைவிளக்கு மேலும் மண்ணெண்ணெய் எல்லாம் ஏது அவனும் கிடையாது பின்ன என்னன்னா சிக்கிமிக்கி கல் வச்சு இப்படி உரைச்சி பார்க்கணும் அது ஒரு வித வசதி இல்லை அதனால ஒரே இருட்டு பெருமான் வந்தார் அவனுடைய தன்னுடைய திருவடியை இவர் மேல அப்படி வச்சு படுத்துட்டார் படுத்த உடனே இதுக்கு முழிப்பு வந்தது யார் யா என் தலைமையில கை போடுறது கால் வைக்கிறதுனாரு அந்த பெரியவர் என்ன சொன்னார்னா இறைவன் தான் திசை அறியா மூப்புக்கான் இந்த கிழக்கு வடக்கு எனக்கு தெரியல ஓ நீ ஒரு தம்பி படுத்துருக்கியாப்பா தெரியாம கால் வச்சுட்டா ராஜா அப்படின்னது உடனே என்ன சொல்லுவோம் உங்களே அல்ல இந்த மாதிரி வயசான கிழமெல்லாம் எதுக்குங்க வர்றது வீடு அடங்கி வாசடங்கி இருக்க வேண்டியதானே கழுத்த இருக்கீங்களே ஐயா கழுத்து அது ஏன் தடவை தான் கிடைச்சதா அப்பா நான் கிழக்குமே இருக்கு தெரியலப்பா எனக்கு எளிச்சமும் தெரியாது கண்ணு தெரியாது வச்சுட்டேன் போடா ராஜா அப்படின்னாரு சரி சரி நான் வச்சதை விட்டு பேசாம இருந்துட்டேன் வேணா நேரம் கண்ணை ரெண்டு வீங்கி இருக்கும் போய் உள்ள போய் படியா உங்க ஊருக்குள்ள வீடு அப்படின்னு சொல்லுகின்ற அறவுரையாளரனும் உண்டு அந்த புண்ணியமா கட்டிடங்காலை வயசு பதினேழு தான் வயசு பதினேழா இல்ல என்ன வயசு இருக்குங்கிறீங்க நான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க என்ன வயசு பதினாறரை கூட ஆகல பதினாறுல கல்யாணம் கல்யாணம் ஆகிதான் தான் இப்ப வந்து என்ன ரெண்டாவது தலையாத்திரை கல்யாணம் ஆச்சு நேரா திருவநெல்லூர்ல இருந்து இங்க வந்துட்டு தவநெறியை வேண்டிக் கொள்வேன் தவநெறியன்னு கேட்டது அடுத்தது திருவாத்திரை எனவே பதினாறு ஆண்டு ஒரு மூணு நாள் இருக்கும் சந்தேகம் இல்லை ஆமா பதினாறு ஆண்டும் மூணு நாள் இருக்கும் அல்லது நாலு நாள் இருக்கலாம் அப்படி கணக்கு பண்ணலாம் பெரிய பிராணம் அல்லவா பெரிய பிராணம் செய்கடார் தந்தமையினால் இப்படி எல்லாம் கணக்கு பண்ணலாம் பதினாறு ஆண்டு ஆகி மூன்று நாள் இருக்கலாம் அதனால என்ன ஆச்சு எனவே வந்தது ஆனா அந்த தம்பி என்ன பண்ணுச்சா பதினாறு வயசு பதினாறு வயசு மூணு நாள் பதினாறு ஆண்டும் மூன்று நாட்களும் ஆன அந்த இளைஞர் என்ன சொன்னார் ஐயா நீங்க வயசானவங்க இங்கேயே படுத்துங்க நான் போய் எட்ட படுத்துக்கிறேன்னு சரின்னு போய் கொஞ்ச தூரம் எட்ட போய் படுத்துது படுத்தா இது வந்தா வந்த பெரிய ஒரு வம்புக்கு வந்தாள் ஆமா திசேரியா மூப்புக்கான்ங்கிறது சுத்த பொய் அதனால நீதான் என் திசையுமா இருக்கீங்களே சாமி எட்டு திசை தானாய் ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய் மாறாமறை நான்காய் வரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோசையோடு எட்டு திசை தானாய் பேராயுடன் ஆனாய் வீழிமிழலையே யாரு ஞான சம்பந்த பெருமை எட்டு திசையுமே இதான் இருக்குது இது என்ன திசை ஏரியா மூப்பா சாமி நீங்க எல்லாம் பொய்மை பேச மாட்டீங்கன்னு நினைச்சோம் சுத்த பொய் சரி என்ன போய் அங்க போய் படுத்துது எட்டவை படுத்தா முன்ன வந்து ஒரு அவர் படுத்தோன்னு தூங்க வந்துருது மணி இப்ப பத்து இருக்கலாம் முன்ன வச்சது ஒன்பதரை இப்ப பத்து பத்தே கால் தூங்கிட்டு இருக்குது தூங்கின உடனே முன்ன இங்க கால் வச்சது அடம் இப்ப இங்க வரும்படியா கால் வச்சது அடம் தானே அப்ப எந்த இறங்கிறதுக்கு தான் கோபம் வராது முன்ன கேட்டது யாரியான்னு கேட்டார் யார் திரும்ப ரெண்டா தானே அப்படின்னு அப்படிதான் கேட்டிருக்கணும் ரெண்டாம் பண்ணி யாருக்குமே கொஞ்சம் ரெண்டாம் தரம் யார் யாருன்னு அப்ப திரும்ப அந்த திசை அறியா முப்புன்னு சொல்ல முடியாது ஒரு தரம் சொன்ன சமாதானம் முன்ன இப்ப என்ன என்னை அறியலையாப்பா என்ன தெரியாதா அப்படின்னாரு என்ன தெரியாதான்னு சொன்ன உடனே தான் அப்படி எழுந்துச்சிட்ட தம்மானை அறியாத சாதியார் உளறி ஐயா தனக்குரிய தலைவனை கூட தெரிஞ்சு கொள்ளாதவங்க யாராவது இருப்பாங்களா இப்ப நீங்க வேற இப்ப அமெரிக்காவினுடைய பிரதமர் யார் என்று கேட்டா தெரியாம கூட இருக்கலாம் இந்திய நாட்டின் பிரதமர் யாருன்னா கிளின்டன் நீ என்னப்பா நீ என்னப்பா படிக்கிற அப்படின்னாரு நான் எம்ஏ அப்படின்னாரு எப்படி இருக்கு அட நீ அந்த நாட்டு கிளி மற்ற நாட்டு வந்து பாகிஸ்தான் பிரதமர் யாரு கேட்டா அதெல்லாம் சொல்ல தெரியாது தொலைஞ்சு போ இந்திய நாட்டின் பிரதமர் யார் அப்படின்னு கேட்ட உடனே கிளின்டன் தம்மானை அறியாத சாதியார் உளரே தன் நாட்டில் இருக்கிறத கூட தெரியாம இருப்பாங்களா உலகத்தில் இருக்கனர் அப்படி சொல்லிட்டு யார் தெரியுமா தன்னை தான் எனக்குரிய தலைவனாயிருந்தும் அந்த பெருமானி தெரியாம என் மீது கால் வைக்கணும்னா யார் வைப்பான் பெருமான் அவன் தானே வைப்பான் எனவே கால் வச்ச உடனேயே பெருமானே உன்னுடைய திருவடியா என்று கையில பிடிச்சிருக்கணும் எனக்குரிய தலைவனுடைய பற்றி தெரியாமட்டே என்று சொல்லி ரொம்ப பாவம் தம்மானே அறியாத ஜாதியார் உலரே நான் ஏதாவது ஒரு கருத்து வேணும்னு சொல்றது நம்ம ஜாதி வந்து ரெண்டா பிரிச்சது ஒரு அம்மா நீதி அம்மா யாரு சாதி இரண்டொடிய வேறில்லை சாற்றுங்கால் என்னது அப்புறம் நீதி வழுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இடிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி அந்த அம்மா நீதி நூல் வரிசையில பார்த்தோன்னே யார் பிறருக்கு கொடுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உயர்ந்தவங்க யாரு அறுத்தகைக்கு சுண்ணாம்பு தராம ஒன்னும் கொடுக்காம இருக்கிறானோ அவன் தான் அல்லவா மோஸ்ட் பேக்வேர்ட் அல்ல மிக மிக தாழ்த்தப்பட்டோம் தாழ்த்தப்பட்டோம் பிரிச்சாங்க எங்க நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகள் ரெண்டு ஜாதி தம்மானை அறியாத ஜாதியார் தம்மானை அறிந்த ஜாதியார் சமய உலகம் பிரித்தது சுந்தரர் பிரித்த இரியனம் அங்க அந்த மாதிரி வெளிப்படையா சொல்லிட்டாங்க இட்டார் பெரியோர் இடாதார் எளியோடத்தோடு சொன்னாங்க இங்க தம்மானே அறியாத ஜாதியார் உடரே என்று மட்டும்தான் சொன்னார் ஒன்று கூடவே இன்னொன்று நாம் பெறப்படும் அப்போ தம்மானை அறிந்த ஜாதி ஒண்ணு தம்மானை அறியாத ஜாதி இது சமயத்துறையில் வந்த ஜாதி அது அறத்துறையில் வந்த ஜாதி எந்த அறத்துறையில் சாதி இரண்டொடி வேறுகிறது எனவே அறத்துறை வாயிலாக பிரிந்த இரு சாதி அப்புறம் அருள் உணர்வு காரணமாக வந்து இருசாய் பார்த்தீங்களா அது நம்முடைய சுந்தர தேவாரத்தில் தான் தெரியும் தம்மானே அறியாத ஜாதியார் இப்படிப்பட்ட ஒரு இனம் தனக்குரிய தலைவனை கூட தெரிந்து கொள்ளாம இருக்காங்களேப்பா அப்படி ஒரு இனம் இருக்குது யார் அந்த இனம் தானே சொல்ற இப்படி எல்லாம் சொன்ன சரி என்னமோ சொன்ன ஒரு கேள்வி வைக்கிறேன்னு சொன்னா ஆமா இது பத்தி வச்சு ஒரு கேள்வி வைக்கிறேன்னு இப்ப கேள்வியே மறந்துட்டேன் கேள்வியே மறந்துட்டேன் இருந்தாலும் அந்த கேள்வி என்னன்னா சரி இப்படி சொன்னாரே இந்த திருவடியை ஏன் பெருமான் இவ்வளவு விரைவில் சூட்ட வேண்டும் சூட்ட வேண்டும் இது அடுத்த மாசம் தான் சுந்தரருக்கு பதினாறு ஆண்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் தான் ஆகுது கல்யாணத்தை தடப்படுத்தினார் இது தலையாத்திரை புறப்பட்டுருது தலையாத்திரை உடனே திருவதியை வீரட்டானம் வந்திருக்குது அனிமே ரெண்டாம் நாள் மூணாம் நாள் தலையாத்திரை தான் இந்த ரெண்டாம் நாள் மூணாம் நாள் தலை தலையாத்திரையில இவ்வளவு விரைவில் ஏன் வந்து திருவடி தீட்சையை சூட்டினார் ஆண்டவன் அடுத்த மாசம் இல்ல அடுத்த மாசம் ஏன் அவருக்கு அவ்வளவு தூரம் கடந்து நின்ற போது நீ நல்லூருக்கு வான்னார் இது வந்து ஒன்னும் இப்பதான் பதினாறு வயசு மூணு நாள் ஆச்சு போலாம் ஆனா அது எண்பத்தோரு வயசு வரைக்கும் இருந்தது இது பதினெட்டு வயசோட முடிஞ்சு போகுது ஜீவ ஜீவ அது ஒண்ணு ஆனாலும் கூட இன்னும் ரெண்டு ஆண்டு இருக்குது அதுல சுட்டலாம்ல ஏன் திருவடியை இவருக்கு அவ்வளவு விரைந்து சூட்ட வேண்டும் அடுத்த மாதம் அடுத்த மாதம் சரி இப்படியாக கல்லை மென்கனி எல்லை இல்லை நின் கருணை எம்பீரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் வல்லையே நான் எதை நினைந்து எது செய்தாலும் கூட எல்லாவற்றையும் உனக்கென்று கருதி நீ ஏற்றுக்கொண்டாய் அல்லவா அப்படிப்பட்ட பெருமான் வல்லையே